بالله وكفى والصلاه والسلام على عباده الذين اصطفى اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات فانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய வளமா பெருமக்களே இந்நகரத்தினுடைய பிரமுகர்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே பழனி வட்டார ஜமாத்துல் உலமாவின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சிக்குரியது அவர்களை பொறுத்தவரை எண்ணிக்கையிலே குறைவு இருக்கிறது என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டாலும் இந்த எண்ணிக்கை வரவேற்பிற்குரியது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் யாரோ சொன்னது யாபகம் வருகிறது தலையை எண்ணுவதை விட தலைக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை எண்ணுவதுதான் மிக முக்கியம் இங்கே இருக்கிற உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும் பொழுது இந்த நேரம் சாதாரணமாக என்னுடைய கருத்துப்படி கூட்டம் முடிக்கப்பட வேண்டிய நேரம் ஆனால் உலமாக்கள் முடிக்கிற இடத்தில்தான் ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறார்கள் உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து என்னுடைய முடிவு இருக்கும் என்ன பேசுகிறோம் என்பதை விட பேசுகிறவர்கள் எவ்வளவு கிரகிப்பதற்கு அவர்களுக்கு சாத்தியம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நிறுத்திக் கொள்வதில் தான் அர்த்தமும் பொருத்தமும் இருக்கிறது ஒரு பேச்சாளர் மேடைக்கு வந்தாராம் அங்கே இரண்டே நபர்கள் தான் இருந்தார்களாம் பேச்சை கேட்பதற்கு இவர் பார்த்துட்டு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டார் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் விவசாயி அந்த ரெண்டு பேரும் முன்னால வந்து சொன்னாங்களாம் பேச்சாளர்கிட்ட ஐயா தாங்க கொஞ்சம் பேசுங்க நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறோம்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொன்னாலாம் நான் மாட்டு தொழுவத்துக்கு இருபது மாடு இருக்கும்னு நினைச்சு புல்லு கொண்டு போனேன் ரெண்டு மாடு தான் இருந்துச்சு இப்ப நான் புல்லு போடுறதா போடாம போயிடுறதா இருபது மாடு இருக்கும் நினைச்சு புல்லு கொண்டு போனேன் ரெண்டு மாடு தான் இருந்துச்சு போடணுமா வேண்டாமா நீங்க தான் சொல்லுங்களேன் அது சொன்ன உடனே இந்த உதாரணம் அவருக்கு பேச்சாளருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இருக்கிற ஆளு ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலின்னு ஒரு பேச ஆரம்பிச்சாரு பாருங்க விட்டபாடில்லை ஆரம்பிச்சவர் தான் போய்கிட்டே இருக்குது இது சொல்லும் போது இன்னொன்னு ஞாபகத்துக்கு வந்துருச்சு ஒருத்தர் பேசி முடிச்ச பிறகு சொன்னாராம் என்னங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்களேன்னு கேட்டாராம் அவர் சொன்னாராம் முன்னால கடிகாரம் இல்ல அதனால மணி தெரியல பேசிட்டேன் அப்ப கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னாராம் பின்னால திரும்பி பார்த்திருக்கலாமே காலண்டரையாவது என்னைக்கு ஆரம்பிச்சதுங்க பேச்சு தேதி மாறி போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே இவர் அது மாதிரி ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பேசிட்டார் இந்த பேச்சாளர் அந்த புல்லு உதாரணத்தை கேட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எல்லாம் பேசி முடிச்ச பிறகு ரொம்ப சந்தோஷம் இவருக்கு நல்ல புத்திசாலி இவருக்கு பேசி ஐயா ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அந்த ரெண்டு விவசாயி என்னங்க சொல்லுங்க ரொம்ப விலகி விவசாயம் பேச்சு நல்லா எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அந்த ஆள் சொன்னாராம் நான் இருபது மாட்டுக்கு புல்லு கொண்டு போனேன் ரெண்டு மாடு தான் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு மாட்டுக்குள்ள புல்லு அளவு தான் போடுவேன் இருபது மாட்டு புள்ள ரெண்டு மாட்டுக்கு போட மாட்டேன் நீங்க இப்ப இருபது மாட்டுக்குள்ள ரெண்டு மாட்டுக்கு போட்டிருக்கிறீங்க ஆகவே சகோதரர்களே சில அருமையான விஷயங்கள் எனக்கு தெரியும் இது போன்ற கூட்டங்களிலே நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் எனக்கு முன்னாலே எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் என்ன சொல்லி அழைத்து வந்தார்களோ அந்த விஷயத்தை விட்டு வைக்க மாட்டார்கள் இது இயற்கையாக எல்லா இடத்திலும் நடைபெறுகிற ஒரு காரியம் இங்கேயும் அதுதான் நடைபெற்றிருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்கள் முன்னால சமர்ப்பிக்கப்பட வேண்டுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு முடிந்து விட்டது சில என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிற விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடிந்தவரை உங்களுடைய உணவுக்கும் தொழுகைக்கும் தூக்கத்துக்கும் இடையூறு ஏற்படாமல் முடிக்க முயலுவேன் ரசூலுல்லாஹி சல்லா அலை வஸல்லம் மதீனாவிலே இருக்கிற காலத்திலே ஒரு ஒரு கூட்டம் போய்கொண்டிருந்தது கொண்டிருந்தது யமாமா முன்னாலே அப்துல் அவர்கள் சொல்லும்போது யமாமா என்ற அந்த பிரதேசத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் அப்பொழுதுதான் எனக்கு இது ஞாபகத்திற்கு வந்தது யமாமாவினுடைய அரசரை போன்றிருந்த ஒருவர் அவருடைய பெயர் சுமாமா பகுதி பெயர் யமாமா இவருடைய பெயர் சுமாமா அவர் அரசரை போன்றவர் ஈமான் கொள்ளாதவர்களும் காபாவைக்கு போய் அங்கே ஹஜ் செய்வது வழக்கம்தான் அவர்களுடைய முறைப்படி அப்படி அவர் காபாவை நோக்கி போன்று போய்க் கொண்டிருக்கும் பொழுது வழியிலே சகாபாக்கள் அவரை எப்படியோ அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் இந்த சுமாமா என்பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருந்தார் இஸ்லாம் வளர்வதற்கு மிகப்பெரிய தடையாகவும் தடங்களாகவும் இருந்து கொண்டிருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மிக பெரும் தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தார் ஈமான் கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல ஈமான் கொள்ளுகிறவர்களுக்கும் மிக தொல்லையும் துன்பமும் கொடுத்து இஸ்லாமும் ஈமானும் பரவுவதற்கு தடையாகவும் தடைக்கல்லாகவும் இருந்து கொண்டிருந்த காரணத்தினாலே சஹாபாக்கள் அவரையும் அவருடைய அவரை சேர்ந்தவர்களையும் பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள் இந்த தலைவரை பார்த்து ரசூலுல்லாஹி செல்லல்லா சொன்னார்கள் மதீனாவுடைய மசித மதீனா மசித நபவி இருக்கிறதே அங்கே ஒரு தூணிலே இவரை கட்டி வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் முதல் நாள் காலையிலே இது நடந்தது தூணிலே கட்டி வைத்து விட்டார்கள் உணவு கட்டாயம் கொடுத்திருப்பார்கள் உறங்குவதற்கு வசதி செய்திருப்பார்கள் போகாமல் இருப்பதற்காக கையையோ காலையோ தூணிலே கட்டி வைத்திருப்பார்கள் ஒரு நாள் ஆனது மறுநாள் சுபு தொழுது விட்டு ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வந்தார்கள் இந்த சுமாமாவை பார்த்து கேட்டார்கள் கைஃப வஜத்தையா சுமாமா அல்லது இது போன்ற ஒரு வாசகம் சுமாமாவே உங்களுடைய நிலை என்ன என்று கருத்து நேற்று காலையில இங்கே கொண்டு வந்து கட்டப்பட்டீர்கள் மசீது நபவியிலே இன்று காலையில உங்களுடைய நிலை என்ன அவர் என்ன பதில் சொன்னார் அந்த காலத்தில் உள்ளவர்கள் வீரர்கள் கோழைகள் அல்ல இன்றைக்கு நமக்கு பிறப்பிலேயே கோழைத்தனம் வந்து விட்டது என்று கருதுகிறேன் நமக்கு பிறப்பிலேயே கோழைத்தனம் வந்து விட்டது அவர்களுக்கு பொதுவாக இன்று கூட அரபு நாடுகளிலே பல நாடுகளிலே பார்க்கலாம் அவர்களுக்கு இயற்கையிலேயே வீரம் இருக்கிறது அதற்கு தகுந்த பேச்சு இருக்கிறது அதற்கு தகுந்த உறுதி இருக்கிறது அதை விளக்குவதற்கு வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு சாதாரண நிகழ்ச்சி தான் நம்முடைய சாதாரண மதரசாக்களிலே ஓதி கொடுக்கப்படக்கூடிய சிறிய உருது கிதாபிலே இந்த நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது அதிசயிலே உள்ளது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாத்துடன் போய் கொண்டிருக்கிறார்கள் வழியில மரத்து நிழலிலே தங்கினார்கள் ஒரு பிரயாணத்திலே சஹாபாக்கள் ஆங்காங்கே மரத்திலே மரத்து நிழலிலே தங்கி இருக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்காக ஒரு மரத்தை விட்டு விட்டார்கள் ரசூலுல்லாஹ் அங்கே தங்கி இருக்கிறார்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வாழ் புனிதமானது வாழ் என்பது இருக்கிறது புனிதமானது எனவே அதை கீழே வைப்பது பழக்கம் இல்லை நம்மகிட்ட இருக்கிற கத்தி எல்லாம் வெங்காயம் வெட்டுறதுக்குள்ள கத்தி தான் வேற கத்தி எல்லாம் நம்ம வச்சிருக்கவே முடியாது அது பார்த்ததும் இல்லை வாழ் என்பது இன்றைக்கும் அரபு நாட்டிலே சூடானுக்கு போயிருக்கும் போது கிராமங்களிலே பார்த்திருக்கிறேன் ஒவ்வொருவருடைய இடுப்பிலும் மிகப்பெரிய வாழ் இருக்கும் அது அவர்களுடைய இயற்கை ரசூலுல்லா ஐசல்லா தங்களுடைய வாழை அந்த மரத்திலே தொங்க விட்டிருந்தார்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு காபிர் அங்கிருந்து வந்தவர் பார்த்தார் இது நல்ல சந்தர்ப்பம் சொல்லி ரசூலுல்லாவுடைய வாழையே எடுத்து ரசூலுல்லாவு குத்த போயிட்டார் நாயகம் சல்லா அலிசல்லம் விழித்துக் கொண்டார்கள் இவர் குத்த போகும்போது அவருக்கு குத்துவதற்கு முன்னாலே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாமே என்னதான் பதில் சொல்றாரு குத்தி இருக்கணும் சும்மா குத்த வேண்டியதுதான் ஆனால் அவர் கேள்வி கேட்டு பார்க்கலாம் இந்த சந்தர்ப்பத்தில் இவர் எப்படி பயக்கிறார் எப்படி நடுங்குகிறார் பார்க்கலாம் உங்களை யார் பாதுகாப்பார்கள் அந்த காபிரி கேட்கிறார் தனியாக இருக்கிறார்கள் சொல்லலாம் சல்லல்லா அலை செல்லம் வேறு யாரும் அங்கே இல்லை வேறு யாரும் பாதுகாப்பதற்கும் இல்லை பார்க்கவும் இல்லை பாதுகாக்க வருவதற்கும் இல்லை தூரமாக இருக்கிறார்கள் வேறு யாருமே அங்கே இல்லை அவர் வாழை எடுத்து குத்தப் போகிறவர் தான் அந்த நேரத்தில் ஒன்று கேட்டார் மையா உங்களை யார் பாதுகாப்பார்கள் இப்ப நாம இருந்திருந்த அந்த இடத்துல தனியா இருக்கிற ஒரு இடத்துல ஒருத்த கத்தி எடுத்துட்டான் என்ன செய்வோங்க சொல்ல முடியாது அப்படியே காலில் விழுந்து சரணம் சொல்லி இருப்போம் நீ என்ன வேணுமானாலும் கதை தர்ற என்ன விட்டுறாளே சகோதரர் உண்மையிலே நினைத்து பார்க்க வேண்டும் சாதாரணமா டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறாரு பாருங்க ஒரு ஊசி குத்துறது அவ்வளவுதான் குத்துனா பெரிய வலிக்கிறது இல்லை ஆனா சின்ன குழந்தையா இருக்கும் போது அம்மா இடுப்புல வச்சுட்டு டாக்டர்கிட்ட போய் ஊசி போடும் போது குழந்தைகளை பயமுறுத்துறதே டாக்டர் கூட்டிட்டு போயிருவேன் ஊசி போட்டு வேண்டுதான் இந்த ஊசி போடுறதே அந்த குழந்தைய சுட்டு போடுவேன்னு சொல்ற மாதிரி கொன்றுவேன் சொல்ற மாதிரி அப்படியே பயப்படுத்தி வச்சிருந்தோம் எப்படி பேய்க்கு பெசாசுக்கு தாய்மார்களை கேளுங்க பேய்க்கு பெசாசுக்கு பூச்சாண்டிக்கு சாக்கு பூச்சாண்டி அதுல இது வெறும் சாக்கு தான் அங்க பூச்சாண்டியும் இல்ல பேயும் இல்ல பெசாசும் இல்ல அப்படி சொல்லி சொல்லியே பயப்படுத்திட்டோம் இதே போல டாக்டர் கூட்டிட்டு போயிருவேன் ஊசி போட்டுருவேன் குழந்தை பயந்துடும் இதே பயத்தை அப்படியே ஊசி போடும்போது குழந்தை பார்க்காம இருக்கட்டும் மோத்த இப்படி திருப்பிக்கிறது பழக்கம் இப்ப கூட நான் கூட டாக்டர் போய் ஊசி போடும்போது பாக்குறது இல்ல சும்மா அப்படி இருந்துக்கிறது அந்த ஊசி போடுறது நினைச்சா அப்படியே ஈட்டி அப்படியே வயிற்றுல குத்தி ஒரு கிளி கழிச்சா என்ன ஒரு பீதி ஏற்படுமோ அப்படி ஒரு நினைப்பு இப்ப கூட இருக்கு இவ்வளவு கோடைகளாக நாம் ஆகி இருக்கிறோம் நம்முடைய ரத்தமே சிவப்பாக இருக்குமா அல்லது கருப்பாக மாறி இருக்குமா தெரியாது வீரம் விலைக்கு வாங்குகிற ஒரு பொருள் அல்ல வீரம் வெறும் பேச்சுக்கு அர்த்தம் அல்ல வீரம் என்பது உடலிலே இருக்க வேண்டியது ஒன்று அது இயற்கையாக மனிதனுக்கு இருக்க வேண்டியது ஆனால் காட்ட வேண்டிய இடத்திலே காட்ட வேண்டும் என்பதே எல்லா இடத்திலும் வீரத்தை காட்டுவது அது கோடைக்கு அடையாளம் ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லத்தில் மை அஹ்பதுக் என்று கேட்ட உடனே நாயம் சல்லா நிதானமாக இது மாதிரி சந்தர்ப்பத்திலே நிதானம் இழக்காமல் இருக்கணும் எங்கேயாவது ஒரு கலவரம் நடக்குது ஒரு பயங்கரம் நடக்குது ஒரு என்ன திருட வந்துட்டா கொள்ளைக்காரன் வந்துட்டா பயந்து நடுக்கிறது இருக்கு பாருங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்படுகிறவன் மூமின் இல்லை மூமின் பயப்படுவதில்லை பயப்படுகிறவன் மூமியாக இருப்பதில்லை இன்னும் சொல்ல போனால் ஈமானோடு கோடைத்தனம் சேரவே சேராது ஈமான் இருக்கிறதே அதில் வீரம் தான் இருக்குமே தவிர கோடைத்தனம் வரவே முடியாது சற்றும் நிதானம் இழக்காமல் ஏனென்றால் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்களும் அதைத்தான் நினைத்தார்கள் இன்று நாமும் அதைத்தான் நினைக்க வேண்டும் இந்த உலகமே சேர்ந்து என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிய நேரத்துக்கு முன்னாலோ அல்லது பின்னாலோ மரணம் வராதல்லவா வர முடியாதல்லவா பிறகு எதற்கு நான் பயப்பட வேண்டும் சரி ஏதோ நடந்து விட்டது நடந்து விட்டால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் உலகத்திலே அதை மாற்றுகிற சக்தி சக்தி உள்ள ஒரு மனிதன் பிறந்திருக்கிறானா அல்லது உலகத்தை ஏதாவது ஒரு வல்லரசு பிறந்திருக்கிறதா இல்லையே எது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிவிட்டாரோ அது நடந்து தீரும் எது நடக்கக்கூடாது என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறாரோ அகில உலகம் சேர்ந்தாலும் அதை நடத்தி வைக்க முடியாது எதற்கு பயப்பட வேண்டும் எதற்கு கவலைப்பட வேண்டும் மூமினுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை ஒரு மூமினுக்கு தக்குவா இருக்குமானால் அல்லாஹுவை அஞ்சி நடக்கிற தன்மை இருக்குமானால் அல்லாஹின் மீது நம்பிக்கை இருக்குமானால் மூமின் சாதாரணமாக சில நேரத்தில் வருத்தப்படலாம் அது இயற்கை ஆனால் அதை அது தொடருவதில்லை மூமினுடைய வாழ்க்கையிலே ஏனென்றால் இது அல்லாஹ் எழுதியது எனவே அல்லாஹ் மரணம் என்று எழுதியிருந்தால் அதற்கு பிறகு இரணம் கிடையாது அல்லாஹ் உனக்கு இரணம் இருக்கிறது என்று எழுதியிருந்தால் மரணம் சம்பவிக்க முடியாது எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நிம்மதியாக பதில் சொன்னார்கள் மை உங்களை யார் பாதுகாப்பார்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையிலே அத்தனை உறுதி இருந்தது எதிரி வாழ் பிடித்திருந்த எதிரி அவனுடைய கை நடுங்கி விட்டது வாழ்க்கையிலே விழுந்து விட்டது நாயகம் செல்லல்லா வாழை எடுத்துக்கொண்டார் அவனை நோக்கி வாழை காண்பித்து கேட்டார்கள் மையா உங்களை யார் பாதுகாப்பார்கள் இப்ப அவர் என்ன சொல்லணும் என்னுடைய அல்லான்னு சொல்லணும் அதுன்னு சொல்லணும் இல்லையானா சாதாரண ஒரு ஆளா இருந்தா என்ன விட்டுருங்க தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கணும் ஆனால் அந்த வீரமுடையவர்கள் அப்படி சொல்லுவதில்லை அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா குன் ஹைராஹில் வாழ் பிடிப்பவர்களில் நீங்கள் நல்லவராக இருங்கள் என்று சொன்னார் வாழை கையில பிடிச்சு நல்லவராக இருக்கிறது என்ன அர்த்தம் எதிர இருக்கிறனால குத்தாம இருக்கணும் கொலை செய்யாம இருக்கணும் இதான் நல்ல அதனால நீங்க நல்லவரா இருங்க என்ன என்ன மாதிரியான பதில் கேட்டீர்களா இது மாதிரியான வார்த்தை நம்முடைய சிந்தனைக்கு இப்ப நமக்கு சொன்னா கூட இன்னும் விளங்கி இருக்காது ரொம்ப பேருக்கு வீட்டுல என்னமோ சொன்னாருங்களே அது என்னங்கன்னு கேட்பான் சோதரர்களே நிறைய பேருக்கு எனக்கு அது கவனத்தோடு கேட்காத காரணத்தினாலே அது என்னவென்று விளங்கக்கூட முடியாது ஆனால் அந்த எதிரி அப்பொழுது கூட அந்த நிதானம் இழக்காமல் முன்னாலே வாழ இருக்கிறது வாழை பிடித்தவர் இருக்கிறார் அவர் நினைத்தால் கொலை செய்து விட முடியும் ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொன்னார் குன் ஹைராக வாழ் பிடித்தவர்கள் நல்லவராக இருங்கள் இப்படி பதில் சொல்லுவதிலே கூட இந்த காலத்திலே பேச்சு திறமை முன்னேறிவிட்டது என்று சொன்னார்கள் சொல்லுகிறார்கள் அறிவு முன்னேறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் பேச்சு கிளை மிக முன்னேறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்களுடைய பேச்சு திறமை என்ன இருந்திருக்கிறது என்று பாருங்கள் இதே போல இந்த சுமாமாவை அங்கே கொண்டு போய் வைத்ததற்கு பிறகு அவர் என்ன சொன்னார் தெரியுமா சுருக்கமாக சொல்லுகிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்னை விட்டுவிட்டால் உங்களுக்கு உபகரணம் செய்கிற ஒருவரை நீங்கள் விட்டவராக இருப்பீர்கள் நீங்கள் என்னை விட்டுவிட்டால் எனக்கு உபகாரம் செய்த உங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒருவரை விட்டவராக இருப்பீர்கள் அல்லது இங்க என்னை நீங்கள் கொன்று விட்டால் என் தத்துல் தத்துல் ராதமின் என்னை நீங்கள் கொன்று விடுவீர்களே ஆனால் என்னுடைய ரத்தத்திற்கு பகரமாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் வாங்கப்படும் என்னுடைய என்னுடைய கோத்திரத்தார்கள் என்னுடைய நாட்டவர்கள் உங்களை விடமாட்டார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த கருத்துப்பட அவர் சொன்னார் எனக்கு உபகாரம் செய்யுங்க என்னை விட்டுருங்க நான் பாவமுங்க அப்படியெல்லாம் சொல்லல நீங்கள் விட்டால் ஒரு உபகாரி உபகாரம் செய்த ஒருவரை உபகாரம் செய்யக்கூடிய ஒருவரை விட்டவராக இருப்பீர்கள் கொண்டு விட்டால் பழிக்கு பழி வாங்கப்படுவீர்கள் நாயசல்லாசனம் ஒரு பதிலும் சொல்லலை பேசாம இருந்துட்டான் போயிட்டான் மறுநாளும் அங்கே அவர் வைக்கப்பட்டிருந்தார் மறுநாள் காலையிலும் இதே கேள்வியை ரசூல்லா கேட்டார்கள் மறுநாளும் அதே பதிலை சொன்னார் மூன்றாவது நாளும் ரசூல்லா இதே கேள்வி கேட்டார்கள் மூன்றாவது நாளும் இதே பதிலை சொன்னார் ஆனா பதிலை சொன்னதுல முன்பின் வித்தியாசம் இருந்துச்சு அவ்வளவுதான் விஷயம் வித்தியாசம் இல்லை மூன்று நாள் ஆன பிறகு ரசூலுக்கு துன்பம் கொடுத்தவர் தொல்லை கொடுத்தவர் சகாபாக்களை துன்புறுத்தியவர் எல்லாம் இருந்து கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மூணு நாள் பதில் கேட்டுட்டு சொன்னார்கள் அத்ரிகு சுமாமத்தை சுமாமாவை அவிழ்த்து விட்டு விடுங்கள் போகட்டும் சுமாமாவை விட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க அவர் போயிட்டார் போய் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தார் சகோதரர்கள் இங்கே தான் கவனிக்க வேண்டும் கொஞ்ச நேரத்திலே அவர் திரும்பி வந்தார் எந்த நிலையிலே எதிரிலே இருந்த ஒரு பேரித்தமிழ தோப்பிலே போய் குளித்து விட்டு திரும்ப வந்தார் ரசூலுக்கு முன்னாலே நின்று சொன்னார் அஷ்ஹது அல்லா ஈமான் கொண்டு விட்டார் இங்கே நான் சொல்ல விரும்புவது என்ன முதலிலே நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை முழு உலகத்திற்கு அழைப்பு கொடுக்கிற தன்மை உள்ளதாக இருக்கிறதா முழு உலகத்தை நேர்மையின் பக்கம் அழைக்கிற தன்மை உள்ளதாக இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை முழு உலகத்திற்கும் படிப்பும் படிப்பினையும் தரக்கூடிய தகுதி பெற்றதாக இருக்கிறதா சஹாபாக்களுடைய வாழ்க்கை ரசூல்லாஹி சல்லாசுடைய வாழ்க்கை மசித நபவீர் அவர் மூன்று நாள் பார்த்தார் அவ்வளவுதான் மூன்றாவது நாள் ஈமான் கொண்டு விடுகிறார் அதே போல நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகம் பார்த்து இஸ்லாமின் பக்கம் இயற்கையாக லயிக்க வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும் அப்படி நாம் வாழுகிறோமா வாழவில்லை என்றால் நாமே நம்மை நமக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் நாம் அப்படி வாழ வேண்டியவர்கள் நாம் இந்த உலகத்திலே இந்த உலகத்தினுடைய எந்த பொருளிலும் ஈர்க்கப்பட்டு வாழக்கூடியவர்கள் அல்ல நாம் நம்முடைய தாய்மார்களே கவனமாக கேளுங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பமாகிறது மறு உலகத்தில் தான் மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே அல்லாஹ் கேள்வி கேட்பார் என்று ஒன்று இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹிற்கு முன்னாலே நாம் நன்றி தீர வேண்டும் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை மக்களிடத்திலிருந்து பிரித்து செல்லுவதற்காக அல்லாஹுத்தால மரணத்தை ஏற்படுத்துகிறார் நம்மளை கொண்டே கபரில் வைக்கணும் இப்படியே ஹயாத்தா இருக்கும் போது இவரை கொண்டே கபரில் வைங்கன்னு சொன்னா எங்க வீட்டுக்காரங்களா என்ன கொண்டே கபரில் வைப்பாங்களா என்னங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் பேசி பேசி அவதிப்படட்டும் சொல்லுவாங்க ஜனங்க வயசான பிறகு இருக்கணும்னு தான் நமக்கு விருப்பம் ஒரு தொண்ணூறு வயசு இருக்கு அவருக்கு அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயம் பேச போனாங்க அல்ல பேசிட்டு கடைசி அவர் சொன்னார் எனக்கு ஒரு சின்ன ஒரு விருப்பம் இருக்கிறது அது பூர்த்தியானா பிறகு அல்ல கூப்பிட்டுக்கிட்டா நான் போயிருவேன் தொண்ணூறு வயசுக்கு மேல அவர் என்ன விருப்பம் கேட்டான் அவர் சொன்னாரு இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்தை விலைக்கு வாங்கணும் விலைக்கு வாங்கினா அதுல நல்ல கல் இருக்கு கருப்பு கல் அந்த ஜல்லி உடைக்கிற மிஷன் போடணுமா அந்த மிஷன் போட்டு வயசு தொண்ணூறு இங்க இஸ்ராயல் அலை இஸ்லாமை எதிர்பார்க்க வேண்டியவர் சொல்லுகிறார் பூமி இன்னும் விலைக்கு வாங்கணும் இதுக்கு சம்பாதிக்கணும் நீ சோதர ஒருவர் அந்த காலத்திலே தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு இதே மாதிரி அப்ப அவருக்கு வயசு தொண்ணூத்தொன்பது தொண்ணூத்தொன்பது வயசுல ஒரு இடத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டார் தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு அப்ப கூட இருந்த நண்பர் சொன்னாராம் மலக்குள் மவுத் மவுத் ஆகிட்டார் மலக்குள் மவுத் இவருக்கு புரியல என்னங்க சொல்றீங்க கூட இருந்தவங்க என்ன சொல்றீங்க என்னங்க மலக்குள் மௌத்து இருக்கிறதாக இவர் நம்பி இருந்தா தொண்ணூத்தி ஒன்பது வயசு கிழமை தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போடுவாரா மௌத்தை எதிர்பார்க்க வேண்டியவர் எவ்வளவு காலம் மௌத்தாய் முடிந்து இருக்க வேண்டிய காலத்திலே அவர் தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போடுகிறார் என்றால் நான் மௌத்தாக மாட்டேன் என்று நம்புகிறார் சோதரர்களை வயது முடிந்ததற்கு பிறகு கூட எப்பொழுதோ கேட்டது ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது ரயில்ல ரயில்ல மேல ஒரு வாலிபர் படுத்திருந்தார் ரயில்ல படுக்கிறதுக்கு வசதி உள்ள பர்த் படுத்திருந்தார் கீழே ரெண்டு பேர் படுத்திருந்தாங்க மேல் பெருத்தில் ஒரு வாலிபர் படுத்திருந்தார் அந்த வாலிபருக்கு அந்த வாலிபருக்கு பதினெட்டு வயசு இருக்கும் கீழே படுத்திருந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கேட்டார் அடுத்தவரை பார்த்து மாமா உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அவர் சொன்னாரா எனக்கு என்னப்பா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அவருக்கு வயசு அறுபதுக்கு மேல இருக்கும் அறுபது அவர் வயசு அறுபதுக்கு மேல இருக்கும் ஒரு பதினெட்டு இருபது வயசை குறைச்சு சொல்றார் நாற்பது நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அவர் திருப்பி கேட்டார் மாப்பிள உனக்கு என்ன வயசு இருக்கும் இந்த கீழ் பெருத்துக்கார் இவர் சொன்னார் எனக்கு என்ன ஒரு முப்பது வயசு இருக்கும் சொன்னார் அவருக்கு வயசு என்ன இருக்கும் ஐம்பது இருக்கும் அவர் இருபது குறைச்சுக்கிட்டார் அவர் இருபது குறைச்சுக்கிட்டார் மேல் பெருத்துக்கார் மேலிருந்து கீழே விழுந்துட்டார் என்னன்னா நான் இப்பதான் பிறந்தேன்னு சொன்னார் அவர் இருபதை குறைச்சாரு இவர் இருபதை குறைச்சாரு இவர் இருபது குறைச்சா என்ன இருக்கும் கீழே வந்துட்டார் நம்முடைய நிலை அதுதான் வயோதிகமானதற்கு பிறகு தான் வாலிப முறுக்கே ஏறுகிறது அவர் சொன்னார் ஒரு கிளசர் இன்னும் என்ன மறக்க முடியல இந்த வயசிலே அல்ல அல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய வயசிலே ஆசைகள் என்ன இருக்கிறது தெரியுமா சகோதரர்களே கொடி கட்டி பறக்கிறார்கள் நாற்பது வயதுக்கு மேலே போனாலே மனிதன் உலகத்தை மறந்துவிட்டு ஆண்களும் சரி பெண்களும் சரி தாய்மார்களே சகோதரிகளே உலகத்தை மறந்துவிட்டு அல்லாஹின் பக்கம் லயித்து விட வேண்டும் என்ன இருக்கிறது உலகத்திலே என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு வரோம் என்ன என்ன கொண்டு போக போகிறோம் எனவே வாழ்க்கை எல்லாருடைய ஆணைப்படி உத்தரவுப்படி நடக்க வேண்டும் அந்த வாழ்க்கையை பார்த்து இந்த உலகம் இஸ்லாமின் பக்கம் திரும்ப வேண்டும் இப்படிப்பட்ட மார்க்கம் நம்முடைய மார்க்கம் நம்முடைய சரியத்து இருக்கிறதே சரியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு அணுவும் இந்த உலகத்தை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்படிப்பட்ட மார்க்கத்தை வைத்துக் கொண்டு இன்று நாம் அவர்களின் பக்கம் அவர்கள் நம் பக்கம் ஈர்க்கப்படவில்லை நாம் நியாயத்தின் பக்கம் கூப்பிடுகிறோம் நேர்மையின் பக்கம் அழைக்கிறோம் உண்மையின் பக்கம் அழைக்கிறோம் சமாதானத்தின் பக்கம் அழைக்கிறோம் சந்தோஷத்தின் பக்கம் அழைக்கிறோம் உலகம் சாந்தியோடு சமாதானத்தோடு இன்பத்தோடு சுகத்தோடு வாழ்வதற்குரிய ஒரு நேர்மையான வழியின் பக்கம் அழைக்கிறோம் சகோதரர்களே ஆனால் முதலில் நான் சொல் நான் சொல்ல விரும்புவது நாம் அப்படி இல்லை நாம் அப்படி இல்லை நம்முடைய வாழ்க்கை தடம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது தீன் இருந்தால் கூட மார்க்கம் இருந்தால் கூட அந்த மார்க்கத்தையும் நம்முடைய கையில் வைத்துக் கொண்டு அதே நேரத்திலே உலகத்தையும் விட்டு விடாமல் இங்க உலகத்தில் நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கணும் உலகத்தில் நடக்கிறது ஹலாலோ ஹராமோ அது பார்க்காம அது நடந்துகிட்டே இருக்கணும் மௌலானா அஷ்ரஃப் அலி தாலி ரஹத்துல்லா அலை ஒரு நிகழ்ச்சி எழுதியிருக்கிறாங்க ஒரு பெரிய ஆபீசர் இருந்தார் அவருக்கு சம்பளத்தை விட மேல் வருமானம் தான் அதிகம் அதுக்கு பேர் மேல் வருமானம் அதுக்கு பேர் மரியாதைப்படுத்துறது மரியாதைப்படுத்துறாங்களா அதுக்கு பேர் மாமூல் என்னென்னோ இருக்கு இவருக்கு நிறைய வருமானம் வரும் இவர் கொஞ்ச நாள் அல்லாவுடைய பாதையில போனார் போனதுக்கு பிறகு திரும்பி வந்துட்டார் அல்லது யார்ட்டோ பையிட்டு வாங்கினார் என்ன செய்தார் எப்படியோ நல்லவர் ஆயிட்டார் இப்போ ஃபஜிர் மசீதில தொழுகிறது தவறதில்லை சொல்லப்போனா தஹஜத் தவறதில்லை தொழுகிறது மட்டுமல்ல பிறகு மசீதில உட்கார்ந்து பார்க்கிறார் சரி போதுவார் திக்கர் செய்வார் யாரையும் குறை சொல்றதா நினைச்சுக்காதீங்க உலக தானகரத்தினாலே ஏதோ ஒண்ணு நிகழ்ச்சி எழுதி இருக்கிறாங்க இஸ்ராக் தொழுதுட்டு அதுக்கு பிறகு மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு போவார் அதனால இஸ்ராக் தொழுகிறவங்களை எல்லாம் குறை சொல்லிடாதீங்க இப்ப இந்த நேரத்தில் இந்த ஆபீசர்கிட்ட இவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருந்துச்சு ஒருத்தருக்கு அது ஆபீசர் போய் பார்க்கணும் பாக்குறதுக்கு நல்ல நேரம் எதிர் யோசிச்சாரு இஷ்ராக் தொழுகிற வரைக்கும் ஆபீசர் எதுவும் பேச மாட்டார் தஸ்பி கையில் எடுத்தா எதுவும் பேச மாட்டார் ஓதிக்கிட்டே இருப்பார் தஸ்பி எல்லாம் ஓதுவார் இப்ப இவர் வந்தார் ஆபீசர் மெதுவா சலாம் சொன்னார் வாலைக்கும் சலாம் அப்படி எவ்வளவுதான் தஸ்பி ஓதிக்கிட்டு இருக்கிறாருங்களே அப்படின்னு சாடையில கேட்டார் என்னன்னு அவர் சொன்னார் இப்படி அந்த விஷயம் இருக்கு கொஞ்சம் ஃபைல கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா அந்த காரியம் நடந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் உபகாரம் செய்யுங்க அவர் இப்படின்னு சொல்லிட்டார் இல்ல கொஞ்சம் பார்த்து அதான் பேச மாட்டாங்க கொஞ்சம் தயவு செய்து அப்புறம் சொன்னாரு இப்படி கையை காமிச்சு என்ன அர்த்தம்ங்க சொல்லுங்களேங்க என்ன அர்த்தம் ஐயாயிரம் ரஜத்துக்கு நல்லா தெரியுதுங்க பேசக்கூடாதுல்ல இப்படி கையை காமிச்சாரு ஆள முடியாது அவர் என்ன செஞ்சா தெரியுங்களா இப்ப நிறைய முடித்து அவர் தஸ்பி ஓதிக்கிட்டே தஸ்பியை கீழே வச்சுட்டு இப்படி காமிச்சார் இவர் இல்ல பார்த்து போடுங்க கடைசி சரின்னு சொல்லி இதுக்கு சரின்ட்டார் முடிஞ்சு பேசலைங்க மசிதில் இருக்கிறார் இங்கே மார்க்கத்தையும் விடாமல் இதே போல நாம் இருக்கிறோம் அவர் இருந்தாரா இல்லையா என்பதில்லை இதே போல நாம் இருக்கிறோம் மார்க்கத்தையும் விட மாட்டோம் அதே நேரத்தில் துணியாவில் ஹராமோ ஹலாலோ வட்டியோ லஞ்சமோ ஏமாத்துறதோ பொய் சொல்றதோ அத்தனை செய்துகிட்டு இருப்போம் தீந்தாராவும் இருந்துகிட்டு இருப்போம் நேர்மையாக நடப்பதற்கு அர்த்தம் எப்பொழுது எப்பொழுது நாம் நேர்மையாக நடப்பது என்று முடிவு செய்து விட்டோமோ இனி லஞ்சம் வாங்குவதில்லை வட்டி வாங்குவதில்லை பொய் சொல்லுவதில்லை ஏமாற்றுவதில்லை அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிப்பதில்லை கலப்பணம் செய்வதில்லை கடத்தல் செய்வதில்லை இதை முடிவு செய்தால் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் சகோதரர்களே இதையெல்லாம் நாம் செய்யாமல் இந்த உலகத்தை வேண்டுமானால் ஏமாற்றலாம் அல்லாஹ் ஏமாறுவதில்லை அல்லாஹ் ஏமாறுவதில்லை ஆகையினால் ஈமான் என்ன சொல்லுகிறதோ இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்க்கை நடத்துவோமே ஆனால் இந்த உலகத்தையே கவரக்கூடிய தன்மை இஸ்லாம் என்ற நேர்வழியிலே இருக்கிறது இஸ்லாம் என்பது சில சடங்குகளுக்கு பெயர் இல்லை இஸ்லாம் என்பது சில மத சம்பிரதாயங்களுக்கு பெயர் அல்ல இஸ்லாம் என்பது வெறும் மசிதுக்கு மட்டும் வந்து போகுவதற்கு பெயர் அல்ல இஸ்லாம் என்பது வெறும் நோன்பிற்கு மட்டும் பெயர் அல்ல இஸ்லாம் என்பது மக்காவிற்கு போய் ஹஜ் செய்வதற்கு மட்டும் பெயர் அல்ல சோதர்களே இது இஸ்லாத்திலே மகா முக்கிய தலையான காரியங்கள் மசிதுக்கு வந்து ஐந்து நேரம் தொழுகிறவர் அல்லாஹ்விடம் சொல்லிவிட்டு போகிறார் நான் வெளியே போய் உனக்கு மாறு செய்ய மாட்டேன் இங்கே எப்படி நீ சொன்னபடி நான் நின்றேனோ அதே போல வெளியே போய் நான் நிற்பேன் இங்கே எப்படி நீ சொன்னபடி நான் செய்தேனோ அதே போல நான் கடையிலே உட்கார்ந்திருந்தார் கூட கல்ல கூட அங்கே ரூபாய் எண்ணினால் கூட என்னுடைய ரூபாய் என்பதும் என்னுடைய தஸ்மி மணி என்பதும் இரண்டு உன்னுடைய ஆணைப்படி இருக்குமே தவிர ஆணைக்கு அப்பாற்பட்டிருக்காது என்று சொல்லுகிறவனுக்கு சொல்லுகிற மனிதனுக்கு பெயர் தொழுகிற மனிதன் நான் தொழுகிற அல்லாவுக்கு வக்கீல் திருடுற மாட்டு சின்ன உதாரணம் சகோதரர்களை சின்ன பழமொழி ஆனால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து காண்பித்து விடுகிறது நாம் தொழுகிறோம் அல்லாவுக்கு என்றால் வியாபாரம் அல்லாவுக்காக செய்கிறோம் மனைவி அல்லாவுக்காக மக்கள் அல்லாவுக்காக வீடு அல்லாவுக்காக குடும்பம் அல்லாவுக்காக தொழில் அல்லாவுக்காக நம்முடைய பாக்கத்தில் இருக்கிற பணம் அல்லாவுக்காக நம்முடைய பேச்சு அல்லாவுக்காக நம்முடைய பார்வை அல்லாவுக்காக நம்முடைய நடை அல்லாவுக்காக இதுதான் தொழுகிற மனிதனுக்கு அர்த்தம் தொழுது விட்டு வேறு வழியாக நடக்கிறார் என்றால் அது இஸ்லாம் என்ற பெயருக்கு பொருந்தாது சகோதரர்கள் எனவே அப்படிப்பட்ட இஸ்லாமிய வாழ்க்கை வாழ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் ஷரியத் என்பது இருக்கிறதே அது ஷரியத் என்று சொன்னாலே வழி என்று அர்த்தம் வாழுகிற வழி ஷரியத் என்பது ஷரியத் என்பது ஏதோ தாவீஸ் போட்ட மாதிரி இல்லை தாவீஸ் போடுறது இருக்கு பாருங்க கழுத்துல ஒரு தாவீஸ் போட்டுக்கிட்டோம் கையில தாவீஸ் போட்டுக்கிட்டோம் சில பேருக்கு இடுப்புல முரட்டு முரட்டு தாவீஸ் இருக்கு புரண்டு கூட படுக்க முடியாது அது இவங்க எடுத்தா வாங்கினாங்களா வீட்டுல பால் கறக்கிற எதுக்காக வாங்கினாங்களா தெரியாது அவ்வளவு பெரிய பெரிய தாவீஸ் தாவீஸ் போட்டா போதும் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை தாவீஸ் வாங்கணும் இடுப்புல போட்டோம் கழுத்துல போட்டோம் கையில போட்டோம் முடிஞ்சு போச்சு இனி தாவீஸை பத்தி ஒண்ணும் செய்ய வேண்டியதே இல்லை குளிக்கும் போது கூட குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் தாவீஸ் ஒண்ணு பார்க்காது இதே போல நாம் சரியத்தை தாவீஸாக வைத்திருக்கிறோம் நிறைய ஏதோ பறக்கத்துக்கு குரான் எடுத்து வச்சிடும் பறக்கத்துக்கு அதை எடுத்து வச்சிடும் பறக்கத்துக்கு சில காரியம் செய்துட்டோம் மறுபடியும் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்களுடைய இஷ்டப்படி நடக்கிறோம் என்று சொன்னால் நான் சரியத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல மார்க்கப்படி நடக்கிறவர்கள் அல்ல மார்க்கப்படி நடப்பதென்றால் நமக்கு விவரம் புரிந்த காலத்திலிருந்து மூத்தாகிற காலம் வரை இரவும் இரவாகட்டும் பகலாகட்டும் தனியாகட்டும் கூட்டாகட்டும் ரகசியமாகட்டும் பரசியமாகட்டும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய ஆணைக்கேற்ப சகோதரர்களே தாய்வார்களை நடப்பதற்கு பேர்தான் சரியன் ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன் சரியத்தை நாம தாவிசாக்கிட்டோம் சில வாரம் அதுக்கு முதல் வாரம் மதுரை சாலை ஜெல்சாவில் சொன்ன ஞாபகம் இருக்கு இல்ல எங்க சொன்ன தெரியல ஒருத்தர் போய் தாவிஸ் வாங்கினாராம் எதுக்கு பையன் சரியா ஸ்கூலுக்கு போறது இல்ல அதுக்கு ஒரு தாவிஸ் பையனுக்கு பல்லு முளைக்கலன்னு தாவிஸ் கேட்கிறாங்க பிள்ளைக்கு பல்லு முளைக்க ஆனா கேட்டா இல்லைன்னு சொல்றது இல்ல ஏதோ நம்பி கேட்கறாங்க இந்த ஒரு தாவிசு போடுறது அது முளைக்கிற நேரத்துக்கு முளைச்சுக்கணும் சரி அதே தாவிசில முளைச்சுன்னு அவ்வளவுதான் தாவிஸ் எதுக்கு கேட்கறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு ஒரு தாவிஸ் எதுக்குங்க பையன் பள்ளிக்கூடத்துக்கு போலன்னு ஒரு தாவிஸ் இன்னொரு தாவிஸ் கோழி சரியா முட்டையிடலன்னு எங்க மாட்டுக்கு தாவிஸ் போட்டா அப்புறம் கோழிக்கு போட்டா என்ன தப்பு ரெண்டு தாவிஸ் வாங்கிட்டு வந்துட்டார் வந்து போட்டார் பையனுக்கு ஒண்ணு கோழிக்கு ஒண்ணு காலையில பார்த்தா இந்த கோழி புஸ்தக பைக்கு போடுது பைய கோழி கூட்டு போடுறான் என்னடா தாவிஸ் போட்டு ஸ்கூல் போற கோழி கூட்டு போறான்னா தவறி தாவிச கோழிக்கு போடுற தாவிச பையனுக்கு போட்டு பையனுக்கு போடுற தாவிச கோழிக்கு போட்டு பெரிய விவகாரமா போச்சு சௌரிய நான் தாவிச கேலி செய்யறேன்னு சொல்லாதீங்க தாவீசை உரிய இடத்திலே உபயோகப்படுத்த வேண்டும் எதற்கு செய்யலாமோ செய்யலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஓதி பார்த்திருக்கிறார்கள் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதன் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பாரே ஆனால் அல்லாஹ்வை விட்டுவிட்டு பிறகு அது தவறான காரியமாகிவிடும் நிச்சயம் வீட்டுக்கு போயிருக்கு அசர் தொழுதல் போனோம் என்னங்க நிச்சயம் பண்ணலாங்களா இந்தாங்கிறா அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க ஆகவே இல்லை என்னென்னவோ காரணம் சொன்னாங்க எனக்கு யாவும் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு பிறகு ரொம்ப நேரத்துக்கு பிறகு அப்புறம் மதுரை பான்னு சொல்ல போறாங்க அப்பதான் சரிங்க நிச்சயம் பண்ணலாம் அப்புறம் என்ன கூட்டம் அப்படின்னா என் பேரனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கிறேன் சரிங்க கொடுக்குறவங்க அல்பாத்தியா வழக்கப்படி எல்லாம் நடந்துச்சு பிறகு வந்ததுக்கு பிறகு விசாரிச்சு எனக்கு அப்பதான் முதல்ல தெரிஞ்சிச்சு ஞாயிற்றுக்கிழமை நாலரைல இருந்து ஆறு வரைக்கும் ராகு காலம் எனக்கு விவரம் கெட்ட ஆளுக்கு அது தெரியல பாருங்க நான் போய் பேசலாங்களா பேசலாங்களா அவர் இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு என்னன்னு புரியல அந்த நாள்ல தான் எனக்கு புரிஞ்சு மறுபடியும் சொன்னாங்க ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் நாலு மணிக்கு முந்தி நாலரைக்கு முந்தி வந்திருந்தா செய்திருப்பாங்க அல்லது இப்ப ஆறுக்கு பிந்தி செஞ்சாங்க இதுக்கு டீல் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஏன் போய் இதை நாள் காலத்துல செய்யணும் செய்யறது செய்யறோம் ஆறுக்கு பின்னால நாளைக்கு முன்னால செஞ்சுட்டு போவோமே இந்த வம்பு இருக்குன்னு நினைக்கிறார் சகோதரர்களே வம்பா போய் அதுல செய்யணுங்கிற அவசியம் இல்லை இப்ப அஸ்தவரி போச்சு நேரம் பிந்தி போச்சு அல்ல வரம்பி செய்ய வேண்டியதானே காலம் என்ன செய்யும் காலத்திற்கு சக்தி கொடுத்திருக்கிறான் அல்ல காலம் இதே அவன் செய்ய முடியுமா சொன்னார்கள் சூழ்நிலை ஸல்லல்லாஹு அலைஹி லாத்தசு புத்தகமான தகர் காலத்தை திட்டாதீர்கள் காலத்தை ஏசாதீர்கள் காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க காலம் எங்க தனியா இருக்கு காலம் என்பது அல்லாஹான் அல்லாஹான் காலத்தை படைத்திருக்கிறான் காலத்தை திட்டினால் நீங்கள் அல்லாஹை திட்டியவர்களாக விடுவீர்கள் எனவே காலத்தை திட்டாதீர்கள் இந்த ராகு காலம் சொல்றது இருக்குது இதுவே அல்லாஹ் திட்டுறதாக அர்த்தம் காலத்திலே எதுவும் அல்லாஹு தால கெட்ட காலமாக ஆக்கவில்லை மாறாக நாம் தொழுகவர்கள் இருப்போமே ஆனால் தாய்மார்களே என்றைக்கு நாம் சுமூக தொழுகவில்லையோ அந்த நாள் மோசமான நாள் என்றைக்கு நாம் முகர் தொடரவில்லையோ அந்த நாள் மோசமான நாள் நம்ம கை வச்சா விளங்காது நம்ம வாய் வச்சா விளங்காது என்றைக்கு என்றைக்கு நாம் தொழுகவில்லையோ தாய் அல்லாஹுவை நம்ப வேண்டும் அல்லாஹுவை நம்ப வேண்டும் இந்த ஜோசியை சொல்றது குறிப்பாக்குறது எலிய வச்சு பூனையை வச்சு நாயை வச்சு கிளிய வச்சு கிளிக்கு என்னங்க தெரியும் அவனோட தலையெழுத்தே நல்லா இல்ல நம்ம தலையெழுத்து அவன் சொல்ல போறானா அவன் தலையெழுத்து நல்லா இருந்தா ஒரு கூட தூக்கிட்டு வீடு தெரு தெருவா சுத்துவானா சோதரர்களே இது இதெல்லாம் சில இடத்துல பார்த்திருக்கிறேன் இந்த நரிவாள் கட்டி தொங்க விட்டுருங்க நரிவாள் அந்த வால் தொங்கினா அது பறக்கத்தான் அந்த நரிக்கே பறக்கத்து இல்லாம உயிர் போயிருச்சு அந்த நரிக்கு உயிர் போன பிறகுதான் அதோட வால் இங்க வந்திருக்கு அதுக்கு பறக்கத்து இருந்திருந்தா அந்த நரி செத்து இருக்காது இந்த குறவன்ட்டு அந்த குறவன் கொண்டு வந்து நரிவாள் வால் இவர் வாங்கி கட்டிக்கிறார் ஒரு ஊர்ல பார்த்தா ஒருத்த கரையை கொண்டு வந்துருந்தா தமிழ்நாடு நாளுக்கு முன்னால அவன் ஒரு வச்சிருக்கிறாங்க அந்த கரடி வாயில வச்சு கொடுக்கறான் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரொம்ப நாள் ஆச்சு அடே கரடியோட எச்சிக்கு பழக்கத்தில் இருக்க முடியுமா மூட நம்பிக்கை உள்ள முஸ்லிம்களே நான் அந்த மூட நம்பிக்கை உள்ளவர்களை கூப்பிடுகிறேன் உங்களே இல்லை இதை விட மூட நம்பிக்கை உலகத்தில் இருக்க முடியுமா சகோதரர்களை மார்க்கப்படி வாழ வேண்டும் ஜோசியர் என்ன சொல்லுவாருங்க ஒரு ஜோசியர் சொன்னாராம் எனக்கு என்ன உடனே பிறக்கும் ஜோசிகாரன் போய் அல்லாஹ்வை தவிர ஹம்சுல்லா யாரமுஹல்ல இல்லல்லா ஐந்து விஷயங்கள் அல்லாஹ் தவிர யாரும் அறிய முடியாது குழந்தை ஆனா பெண்ணா ஊர்ஜிதமாக இந்த உலகத்தில் சொல்ல முடிந்தவர்கள் எத்தனை ஸ்கேன் எடுத்தாலும் சரி அதை ஊர்ஜிதம் என்று சொல்ல முடியாது அதுதான் பிறக்கம் என்று சொல்ல முடியாது எத்தனையோ இடங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே வருகிறோம் ஒரு குழந்தை என்று சொல்கிறார்கள் இரட்டை மூன்று பிறக்கிறது ஒன்னு ஸ்கேன்ல சொல்றாங்க மூணு குழந்தை பிறக்குது பொம்பளை பிள்ளை ஸ்கேன்ல சொல்லி ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை என்று ஸ்கேலில் சொல்லி பெண் குழந்தை பிறந்திருக்கிறது ஸ்கேலிலே சொல்லலாம் ஆனால் ஆணாக பெண்ணாக ஆக்குவது அல்ல அதை ஊர்ஜிதமாக தெரிந்தவன் அல்ல ஜோசியர் சொல்ல முடியுமா இவத்தை போய் பார்த்து கையை பார்த்து காலை பார்த்து ஏதாவது சொல்லாரு உங்களுக்கு நிச்சயமா ஆண் குழந்தை பிறக்கும் வந்துட்டார் போன பிறகு இந்த பாருங்க அப்படி தவறனா பொம்பளை பிள்ளை பின்ன விரலை கட்டையா பிறக்கும் விவசாய இல்லாத ஆளுக்கு விவகாரம் கேட்டான் சகோதரர்களை அதுக்கு சொல்றேன் இன்னைக்கு குறைந்தபட்ச அல்லாவுடைய மிக பெரும் கிருவை இன்றைக்கு நாட்டிலே நல்லவர்கள் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள் எப்படி உற்பத்தி ஆகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் நம்பக்கூடாது இந்த இந்த ஜோசியங்கள் எல்லாம் முடிந்து போய் கொண்டிருக்கிறது இல்லையானா பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இங்க பார்த்தா பெரிய வியாபாரம் நடக்கும் கை அல்லாஹால பாதுகாக்கணும் மார்க்கப்படி நடப்பதில் தான் சகோதரர்களை வெற்றி இருக்கிறது நமக்கு மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதற்கும் அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் மகா விசாலமான அறிவுள்ளவன் அவன் அலீம் அவன் ஹபீர் அந்த சராசரத்தை அத்தனையும் ஒரே பார்வையிலே பார்க்கிறான் இந்த உலகத்திலே இயங்குகிற அத்தனையும் அவன் தான் இயக்குகிறான் பிறக்கிற அத்தனையும் அவனை கொண்டு பிறக்கிறது இறக்கிற அத்தனையும் அவனை கொண்டு இறக்கிறது ஆகுகிற அத்தனையும் அவனை கொண்டு ஆகுகிறது அழுகிற அத்தனையும் அவனை கொண்டு அழிகிறது சகோதரர்களே மாதஸ்குத்துமின் மரக்கத்தின் குரானுடைய இந்த ஆயத்திலே இருக்கிறது உலகத்திலே எவ்வளவு மரங்கள் இருக்கிறதோ இந்த மரங்களில் இருந்து ஒரு இலை எங்காவது உதிர்வானால் அல்லாஹருடைய அல்லாஹுக்கு தெரியாமல் உதிர்வதில்லை இந்த உலகத்துல மொத்த இலை எவ்வளவு இருக்குங்க மொத்தம் மரம் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு வேப்ப மரத்தை காமிச்சு மொத்தம் எவ்வளவு மரம் கேட்டா சொல்ல தெரியாது ஒரு வேப்ப மரம் அடர்த்தியாக இருக்கிற வேப்ப மரம் ஒரு புளிய மரம் அடர்த்தியாக இருக்கிற புளிய மரம் எத்தனை இலைகள் இருக்கிறது சொல்ல முடியுமா கம்ப்யூட்டர் தோத்து போக சகோதரர்களே ஆனால் சொல்லுகிறான் வரக்கத்தின் உலகத்திலே எங்காவது ஒரு மூலையிலே ஒரு மரத்திலே ஒரு இலை உதிர்கிறது என்றால் அல்லாஹிற்கு தெரியாமல் அது உதிர்வதில்லை அல்லாஹ் நம்ம விளங்க வேணும் நம்ம விளங்கணுங்கிறதுக்காக சொன்னது எனவே அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் என்ன சொன்னானோ தாய்மார்களை சோதரிக்கிறே அல்லாஹ் என்ன சொன்னானோ முதலே அல்லாஹுவை நம்ப வேண்டும் இந்த உலகத்துடைய எந்த பொருளை நம்பக்கூடாது இரண்டாவது அல்லாஹ் சொன்னபடி ஐந்து நேரம் தொழுக வேண்டும் அதுபோல கடமைகளை செய்ய வேண்டும் இதற்கப்பாலே நேர்மையாக நடக்க வேண்டும் நீதியாக நடக்க வேண்டும் யாரோ ஒருவர் சொன்னது மாதிரி நீதியும் நேர்மையும் அகராதியில் தான் பார்க்க முடியும் என்ற வாழ்க்கையை பார்க்க முடியவில்லை அது செத்து போனதுக்கு அடையாளமாகத்தான் வக்கீல்களும் ஜட்ஜுகளும் கருப்பு கொட்டு அணிந்திருக்கிறார்கள் நீதி செத்து போனதற்கு அடையாளமாகத்தான் சகோதரர்களே நீதியை அறநிலையிலே பார்க்க முடிகிறது தவிர வாழ்க்கையிலே குடும்பத்திலே வியாபாரத்திலே தொழிலிலே சாதாரணமாக பார்க்கிறோமே ஏதாவது ஒரு விஷயம் எழுதிக்கிட்டோம் சரிங்க பேசினாலே போதும் சொன்னாலே போதும் ஆனா சொன்ன பிறகு எழுதணும்னு சொல்லுவாங்க ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்கலாங்க சரி அது போடுறோம் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து ரூபா பேப்பர்ல சரி ரைட்டு அது போடுறதும் குறைஞ்சது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும் காசு கொடுத்தா தான் பேச்சுக்கே விலை சகோதரனே சகோதரர்களே காசை விட நம்முடைய பேச்சுக்கு நூறாயிரம் மடங்கு விலை இருக்கிறது சொல்லணும் ஜனங்க கேட்டா அவர் சொல்லிட்டாருங்க அவர் சொல்ல சொன்னபடி நடப்பாருங்க சொன்னா சொல்லணும் அப்படி அப்படி நடக்கணும் நாம் சொன்ன வார்த்தை மீறாதவர்கள் முஸ்லிம்கள் மீறிய பிறகு நமக்கு இஸ்லாத்தோடு எந்த இணைப்பும் இருப்பதில்லை சகோதரர்களே ஆனால் இன்றைக்கு காசுக்குத்தான் பேச்சை தவிர பேச்சுக்கு விலை இல்லை காசுக்குத்தான் விலை உண்மையிலே இந்த உலகம் ஏன் இப்படி பின்னடைந்து கொண்டு போகிறது முன்னேற்றம் என்ற பெயராலே பின்னடைந்து கொண்டு போகிறது அதுதான் ஆச்சரியம் முன்னேற்றம் என்ற பெயராலே பின்னடைந்து கொண்டு போகிறது அழகு என்ற பெயராலே அசிங்கப்படுகிறது சுகம் என்ற பெயராலே துன்பப்படுகிறது அன்பு என்ற பெயராலே அவசியப்படுகிறது உலகத்தில் உண்மையில் அன்பு இல்லை நீதி இல்லை நேர்மை இல்லை சுகம் இல்லை இன்பம் இல்லை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கேளுங்களேன் யாரையாவது பெரிய வியாபாரியா இருப்பார் ஒரு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்காக அவருடைய டர்னோவர் டர்னெல்லாம் ஓவர் ஆகும் ஆனா கேளுங்க அவர்த்த எப்படிங்க வியாபாரம் என்னமோ ஓடுது லட்சக்கணக்கா டர்ன் ஓவர் செய்யற நல்லா இருக்கிறேன்னு சொல்லலாம் இல்லையா சரி அதே போல விவசாயிகளுங்க எப்படிங்க இந்த வருஷம் விளைச்சல்லாம் என்னமோ என்ன என்னமோ அலமதுல்லா அல்லாஹ் கொஞ்சமா ரொம்பவோ அலமதுல்லா சொல்லி இருக்கா உண்மையிலே அல்லாஹ்வை புகழ்ந்து இருக்கா அல்லாஹ் கொடுக்காம கிடைக்குமா ஒரு பருக்கை ஒரு பருக்கை அல்லாஹ் அதிலே பெயர் எழுதவில்லை ஆனால் வாய்க்குள்ளே போகாத சகோதரர்களே ஒரு இறைச்சி துண்டு ஒரு சின்ன ஒரு பருக்கை வாய்க்குள்ளே போக முடியாது சில சமயத்துல வாயிலே போயிடுச்சுன்னு வச்சுங்க நம்ம பேர் இல்லாத ஒண்ணு முழுங்க போகும்போது யாராவது பக்கத்துல என்னங்க கருப்பா தூண் துப்பிட்டோம் போயிருது ஏனென்றால் அதிலே பெயர் இல்லை அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நம்புவது அல்லாஹுவை நம்புவது ஐந்து நேரம் தொழுவது வாழ்க்கையிலே நேர்மையை கடைபிடிப்பது இன்றைக்கு உலகத்தினுடைய மிக அத்தியாவசியமான தேவை நேர்மை ஷரியத் நமக்கு போதிப்பது நேர்மையைத்தான் அந்த நேர்மையை உண்டாக்குவதற்கு அல்லாஹனுடைய நம்பிக்கை அல்லாஹின் மீது நம்பிக்கை அதற்கு அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு ஐந்து நேர தொழுகை உறுதி கொள்ளுங்கள் தாய்மார்களே சோதரிகளே உறுதி கொள்ளுங்கள் நண்பர்களே சோதரிகளே ஐந்து நேரம் தொழுகாமல் இருக்க மாட்டோம் தொழுகையினால் என்ன கிடைக்கிறது என்று யோசிக்காதீர்கள் தொழுகையினால் கிடைக்க வேண்டும் நாம் அந்த தொழுகையை வெறுமனே ஆக்கிவிட்டோம் தொழுகையில அர்த்தம் இல்லாமல் ஆக்கிவிட்டோம் ஆகையினாலே அது அர்த்தம் இல்லாமல் தெரிகிறது தொழுகிற மனிதன் அல்லாஹோடு பேசுகிறான் தக்பீரத்தை நின்று விட்டால் இந்த உலகம் மறந்து விட வேண்டும் அல் முசல்லி யுனாஜி ரப்பஹு தொழுகிறவர் அல்லாஹ் ஒரு பேசுகிறார் நாம் அல்லாட்ட சொல்றோம் அல்லாஹ் பதில் சொல்றான் நாம் அல்லாட்ட சொல்றோம் அல்லாஹ் பதில் சொல்றான் தொழுது முடிந்ததற்கு பிறகு மனிதனுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் அதற்குத்தான் பெயர் தொழுகை அப்படிப்பட்ட தொழுவோம் அப்படிப்பட்ட தொழுகை தொழுக முயற்சி செய்வோம் அத்துடனே சகோதரர்களே இதே சரியத்தை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு வயதிலே குழந்தையை தொழுகச் சொல்லுங்கள் என்றும் அதே ஏழு வயதிலே குழந்தைகளை ஆண் குழந்தையானால் தாயை விட்டு தனித்து படுக்க வைங்கள் பெண் குழந்தையானால் தகப்பனை விட்டு தனித்து படுக்க வைங்கள் ஒன்று அல்லாஹுவை நினைத்து அல்லாஹுடைய கடமைகளை செய்ய பழக்கப்படுத்துங்கள் அதே போல வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை பழக்கப்படுத்துவதற்கு ஆதாரமாகத்தான் சொன்னார்கள் தனித்து படுக்க வையுங்கள் இது ஏழு வயதிலே விவரம் புரிகிற காலத்திலே இன்று மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு நான் ஒரு மனோ மனோதத்துவ நூலிலே படித்தேன் ஏழு வயதிலே குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கிறது என்று கடைசி முடிவெழுதியிருக்கிறது இருக்கிறது முகமது ரசூலுல்லா முதல் நாளிலே சொன்னதை இவர்கள் இன்று இறுதி நாளிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் இஸ்லாம் என்பது அல்ல இஸ்லாம் என்பது ஒரு விளையாட்டல்ல இஸ்லாம் என்பது ஒரு வேடிக்கை அல்ல ஷரியத் என்பது ஏதோ சடங்கல்ல சரியத் என்பது சில சம்பிரதாயங்களுக்கு பெயர் அல்ல ஷரியத் என்பது வாழ்க்கையுடைய வழி நம்மை அதை அர்ப்பணித்துக் கொண்டு அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய எண்ணங்களை அல்லாஹனுடைய நியதிகளை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக பிறந்திருக்கிறோம் என்று நம்பி இந்த உலகத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டிய நாம் தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறோம் மோலான ரூபி அவர்கள் எழுதியிருப்பது போல எக் சுபதி பூர்ணா துரா அப்பர் ஃபர்கை எழுதியிருக்கிறார் உன்னுடைய தலையிலே சோற்றை சுமந்து கொண்டு வீடு வீடாக சோறு போடு என்று பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் ஒரு பிச்சைக்காரன் தலையில ஒரு கூட நிறைய சோறு இருக்கு ஆனா அவனுக்கு தெரியல என் கூடையில சோறு இருக்குன்னு வேற நோய் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் எனக்கு சோறு போடுங்க அம்மா தாயே சோறு போடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இவன் அடிமனைன்னு சொல்லலாமா இல்லையா இதே போல இந்த உலகத்திற்கே வழிகாட்டுதலை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் யார் யாருடைய வழிகாட்டுதல்களையோ பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம் யார் யாரையோ பார்த்து நம்முடைய தலை ஆக்கி தலையுடைய ஸ்டைல் உடையுடைய ஸ்டைல் நடையுடைய ஸ்டைல் எங்க பிறந்துச்சோ இந்த ஸ்டைல் தெரியல சோதரே நம்முடைய ஸ்டைல் இஸ்லாம் ஸ்டைல் நம்முடைய ஸ்டைல் இஸ்லாம் சொல்லுகிற ஸ்டைல் இல்ல மாத்தமா இருக்கிறதான அழகா தெரியுது மாத்தமா தானே அழகா தெரியுது சோதனை அழகா தெரியுதுன்னு அதுக்கு நம்ம பேர் வச்சுக்கிட்டா நான் சொல்றேன்னு கோச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு உறுதி சொன்னா சொல்றேன் சரி சரி நல்லது உங்களுக்கு வராது வயசாயிருச்சு மத்தவங்க என்ன பண்றாங்க நான் சொல்ல போறது தாடிய பத்தி யாருக்கு இருக்கு இல்லைன்னு நான் பார்க்கல நான் கூட்டத்தை தான் பாக்குறேன் நபரை பாக்குறது இல்லை சரி அப்படி ஒரு கண்ணு இருக்கு எப்படி டெலிபோன் பேசுறோம் பேசும்போது முன்னால ஒருத்தர் வர்றார் நம்ம கண்ணு பூரா காதுக்கு போயிருது இவர் முன்னால வந்தது கூட நமக்கு தெரியாது இவர் ஏதாவது சொன்னா கூட நமக்கு விளங்காது ஏன் நம்ம கண்ணையும் காதிலே செலுத்தி கருத்தாக கேட்கிறோம் அது போல இந்த கூட்டத்தை தான் பாக்குற யாருக்கு என்ன இருக்கு தாடி இருக்கா இல்லையா நம்ம பேரை பார்த்துட்டு அவர் என்ன என்ன சட்டை போட்டிருந்தாரா ஜுப்பா போட்டிருந்தாரா பேண்ட் போட்டிருந்தாரா முதல்ல துணி போட்டிருந்தாரானே தெரியாது எனக்கு எனக்கு என்ன தேவை துணியை பத்தி ஆனா ஒரு பொம்பளை பஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு கீழே விழுந்துருச்சு ஒரு கார் இல்லை கார் போயிருச்சு கார் போயிருச்சு அப்ப இந்த பொம்மை அடிபட்ட உடனே உள்ள இருந்து ஒரு பொம்பளை எட்டி பார்த்துச்சு எட்டி பார்த்துட்டு இந்த பொம்பளை கீழே விழுந்துருச்சு என்ன ஆகும் தெரியாதுன்னு கார் வேகமா ஓட்ட சொல்லி போயிட்டாங்க அப்புறம் போலீஸ்கார வந்த ஆரம்பத்தவங்க எல்லாம் வந்தாங்க இந்த பொம்பளை கூட்டிட்டு போய் எல்லாம் விசாரிச்சாங்க சரி காரு கார் என்ன நம்பர் கேட்டாங்க நம்பரை பார்க்கல காரோட நேரம் பார்க்கல சொல்லுச்சு அந்த பொம்பளை கழுத்துல அந்த நெக்லஸ்ல பச்சை கல்லு ஏழு சிவப்பு கல் ஆறு இடையில இடையில வெள்ளக்கல் கழுத்துல போட்டிருக்கிற நெக்லஸ் கண்ணு கல்லு கல்லு கண்ணுக்கு தெரியுது ஆனா என்ன தெரியல பஸ் கார் நம்பர் கிடைக்கு தெரியல அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்தாங்க எனக்கு உங்க மூளை வேணும் அதைத்தான் நான் பார்ப்பேன் எல்லாம் கவனிக்கிறாங்களா விளங்குறாங்களா விளங்குற வரைக்கும் பேசுவேன் விளங்குற மாதிரி இல்ல கூட்டத்தில் கொஞ்சம் அசை தெரியுது தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் எல்லாருடைய கவனம் நான் பார்த்துக்கிட்டே இப்ப யார் குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர் நிமிந்து உட்காரணும் அப்பதான் சரி இப்ப ரூட்ல போகுதுன்னு விளங்குவேன் சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க நீ பாத்திரோமியா அவர் கையில் சில பேர் அப்படி என்ன சொன்னாலும் சரிங்க சில பேர் அப்படி நான் அவரை சிரி சிரிக்கிற வாழ்க்கையில சிரிப்பு மனிதனுக்கு தேவையானது இதே மாதிரி ரெண்டரை மணி நேரம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் இப்ப பத்தரை பத்தரை ஆகுதுங்களா பத்து பத்து பத்து இருபது ஆகுது பத்து இருபது வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகுங்க மூளையில விஷமேறி போயிடும் அதனால இடையில இடையில ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி சிரிப்புன்னா வெறும் இல்லை அந்த பஃபூனும் சிரிக்க வைக்கிறான் அரியனும் சிரிக்க வைக்கிறான் ரெண்டுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு பஃபூன் சிரிக்க வைக்கிறதுக்கும் ஒரு வினயமானவர் சிரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்கு இந்த சிரிப்பு நினைவு இருக்கும் வேகம் மறந்து விட்டாலும் கூட இந்த சிரிப்பு நினைவில் இருக்கும் ஏனென்றால் அந்த சிரிப்பு கருத்தை அடக்கியதாக இருக்கும் அந்த சிரிப்பு கருத்து கொண்டதாக இருக்கும் எனவே சகோதரர்களே நாம் இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வரை காட்டுகிறது இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழி காட்டுகிறது இஸ்லாம் ஆண்களுக்கு வழி காட்டுகிறது பெண்களுக்கு வழி காட்டுகிறது அதைத்தான் நான் சொல்ல வந்து சிறு குழந்தையிலேயே தாய்மார்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் சிறு குழந்தையிலேயே அந்த குழந்தையுடைய பராமரிப்பு தெளிவாக சரியாக இருக்குமானால் நிச்சயமாக அவன் ஒரு முஸ்லீமாக உருவெடுப்பான் ஆனா இன்றைக்கு சகோதரர்களே குழந்தையை வளர்த்தும் போது பார்த்தா பரிதாபமாக இருக்கு ஆனால் செய்ய முடிஞ்சது எதுவும் இல்லை பிறந்த உடனேயே குழந்தைக்கு பிறந்த உடனேயே அதுக்கு இப்படி சட்டை போடணும் இப்படி இது போடணும் அப்படி இது வைக்கணும் அப்படி பவுடர் அடிக்கணும் இப்படி மை போடணும் குழந்தைக்கு முதல்ல தெரியறது லாயிலா இல்லல்லா இல்ல பொட்டுங்க வைக்கணும் கண்ணத்தில் வைக்கணுமா மை எப்படி போடணும் இது அதுக்கு இன்னும் இந்த காலத்துல என்னங்க ஜிகினா போடுறதுல இருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாதுகாக்கணும் பருவமே தெரியாத வயதிலே விவரமே புரியாத வயதிலே அந்த குழந்தைகளை கெடுக்கிறவர்கள் நாம் தான் தாய்மார்களே குழந்தை சரியாகத்தான் பிறக்கிறது அந்த குழந்தையை யூதர்களாக யகூதிகளாக மஜூசிகளாக நசாராக்களாக ஆக்குறவர்கள் அவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய தாய் தந்தை என்று நான் சொல்லவில்லை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் குழந்தையை கெடுக்கிறதே நாம தாய்மார்களை கௌரவாக கேளுங்கள் நம்முடைய வீட்டிலே தீன் இருக்க வேண்டும் கணவரும் மனைவியும் பேசும்போது ஆகரத்தை பற்றி பேச வேண்டும் அல்லாவை பற்றி பேச வேண்டும் குரானை பற்றி பேச வேண்டும் தீனை பற்றி பேச வேண்டும் மார்க்கத்தை பற்றி பேச வேண்டும் ஆனா இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலே தீனை பத்தி மார்க்கத்தை பத்தி பேசுறதுங்கிற பழக்கமே இல்லாம போச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே இன்னைக்கு பாருங்க இந்த பர்சனல் யூனிஃபார்ம் சிவில் கோட் இது படுற பாடு இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னா என்ன என்னன்னு தெரியலன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என்னங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கு அந்த யூனிஃபார்ம் தான் ஸ்கூல்ல எல்லாம் யூனிஃபார்ம் போடுறாங்கல்ல யூனிஃபார்ம் தான் என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி சட்டம் இருக்கணும் சரி அந்த சட்டம் எதுல நம்ம நம்முடைய பெர்சனல் லா தனிச்சட்டம் முஸ்லீம் தனியார் சட்டம் என்பது எதுல இருக்கு நம்முடைய குடும்பத்தை பொறுத்து தான் இருக்கு நிக்காஹு தலாக்கு வராசத்து அதுல நிறைய ஹிபா இந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்க இது பூரா தனியார் கூட நம்முடைய குடும்பத்தை பொறுத்த சட்டங்களில் தான் நம்முடைய தனியார் சட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம் ஆனா நம்முடைய குடும்பம் சரியாக இருக்கா நம்முடைய குடும்பத்தை சரியா நடத்துறது சொன்னா இந்த தனியார் சட்டம் அதுல நாம் அதுல அமலாக்க பிரிவாக இருக்க வேண்டும் நாம் அப்படி அமலாக்க பிரிவா இருக்கிறோமா நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவியினுடைய நிலை என்ன இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுடைய நிலை என்ன இருக்க வேண்டும் நம்முடைய வீடுகளிலே சகோதரர்களே சொர்க்கத்துடைய நறுமணம் கமல வேண்டும் கமலுகிறதா இன்னைக்கு வீடு வீடாக இருக்கிறதா நான் திண்டுக்கல் ஜல்சாவிலே சொன்ன ஞாபகம் புருஷன் ரெண்டு பேர் உட்கார்ந்து குழந்தை இல்லாமதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்து ரொட்டி என்ன சொல்றது தெரியல அதுக்கு தமிழ்ல எங்க ஊர்ல நெகுத்துறதுன்னு சொல்லுவாங்க இனி இந்த ஊர்ல என்ன தெரியல நம்ம பழனிக்கிறனர் ஒண்ணுதான்ல ரொட்டி பேரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நெகுத்துறதுன்னு சொல்லுவாங்க ரொட்டி பறத்துறதுன்னு சொல்லுவாங்க சில ஊர்ல இவர் ரொட்டி பறத்திக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் அதே பக்கத்திலேயே அடுப்பு வச்சு கேஸ் அடுப்பு வச்சு அதுல ரொட்டி போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு சட்டியில இவர் ரொட்டி பறத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பேசி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு என்ன ஒரு பேச்சுல இல்ல இல்ல ஆமா ஆமா ஏக முடியாது சண்டை வந்து இவரு கோவம் சண்டை முத்திருச்சு ரொட்டி கட்டை தூக்கிட்டு சொன்னார் பாருங்க ஒண்ணு நான் சாகணும் இல்லாட்டின்றாரு பாருங்க அந்த அம்மா ஆண்டுச்சு நானே சாகணும் ஒண்ணு நான் சாகணும் இல்லாட்டா நீ சாகணும் சொல்லலாம் அந்த அம்மா ஓண்டுச்சு அவ்வளவுதான் ஒன்னு நான் சாகணும் இல்லாட்டி நானே சாகணும் இது ஒண்ணு போதுங்க நம்முடைய குடும்பங்களுடைய நிலையை பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம் இன்னைக்கு குடும்பங்களுடைய நிலை அதுதான் ஆனால் உண்மையிலே இருக்க வேண்டியது என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் குன்து ஆமர அஹதன யஸ்ஜுது லி அஹதின் லஅமர்துல் மரஅத்தன் தஸ்ஜுது தாய்மார்களே கவனமாக கேளுங்கள் நான் யாராவது யாருக்காவது சஜிதா செய்யலாம் என்று சொல்லுவதானால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி இருப்பேன் ஆனால் சஜிதா செய்யக்கூடாது யாருக்கும் சஜிதா என்னங்க நம்முடைய என்சான் உடலுக்கு சிரசை பிரதானம் இந்த சிறசை அவனுடைய ஆணைக்கிறங்க இயக்குவேன் அல்லாஹ் சொன்னபடி கண்ணு காது மூக்கு மூளை வாய் தொண்டை எல்லாத்தையும் அல்லாஹ் சொன்னபடிதான் நான் நடத்தி வைப்பேன் என்னுடைய இஷ்டத்துக்கு நடக்க என்று சொல்றதுக்கு அடையாளமா தான் நம்ம எங்க கொண்டு வச்சோம் தலைய பூமியில கொண்டு வச்சோம் இதுக்கு மேல தலை கீழே கொண்டு போக முடியாது அதுக்குதான் பேர் செஞ்சலாம் அல்லாவிடம் ஒப்படைத்து விட்டோம் சரணாகதி அடைந்து விட்டோம் இது போல மனைவி கணவனிடத்தில் சரணடைந்து விட வேண்டும் கணவருடைய சொல் அல்லாவுடைய சொல்லுக்கு அடுத்ததாக இருக்க வேண்டும் இது கணவருக்கு மனைவி மனைவிக்கு சட்டம் கணவருக்கு என்ன சட்டம் யஹ்மிலுன் நிசா பெண்களை அவர்களுடைய விருப்பப்படி நடத்தி செல்லுங்கள் நடத்துறது பார்த்தா பெண்களுடைய விருப்பப்படி நாம நடத்துறதாகத்தான் இருக்கணும் அதே நேரத்தில் அல்லாவுடைய உத்தரவுக்கு வரக்கூடாது அது எப்படி அதுக்கு தானங்கள ஆம்பளையா இருக்கிறோம் இது போய் எப்படின்னு கேட்டா ஆனால் காலப்போக்கிலே ஆண்கள் வெளித்தோற்றத்திலே ஆண்களாக தெரியாத மாதிரி பின்னால இருந்து ஒருத்தர் கூப்பிட்டார் ஒரு பொம்பளை வேற சொல்லி திரும்பி பார்த்தா பொம்பளை இல்லது ஆம்பளை முடி அப்படி வெட்டி இருக்கு பேண்ட் போட்டிருக்கு ஷர்ட் போட்டிருக்கு எல்லாம் அப்படி ஆம்பளை மாதிரி தெரிஞ்சு ஆம்பளை பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்த்தா பொம்பளையா இருக்கு இல்ல காலம் அப்படி சகோதரர்களை பேக் போட்டா ஆணாயிருவார்களா ஆயிடுவார்களா போட்ட உடனே ஆணாயிருவார்களா மரியாதைக்குரிய நம்முடைய இந்த அதுல ஜமாலி அதிரத் அவர்கள் சொன்னது போல எப்படி இரண்டு ஒன்றாக முடியும் இரண்டு சமமாக முடியும் ஆண்களுக்குள்ள தன்மையே தனி ஆண்களுக்கு அல்லாஹுத்தாரா தாடியை தந்திருக்கிறான் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் தாடியை எடுத்துட்டு தாடியை எடுத்துட்டு அப்படியே ஜில்லுண்டு அப்படியே அழகா அவர் சொல்றாரு அப்படி அவர் சொல்றாரு அதை எடுத்துட்டு அழகா இருக்குது நான் சொல்றேன் அப்படியே தாடி வச்சு கம்பீரமா அப்படியே அழகா நான் இப்படி சொல்லிக்கிறேன் நீங்க எப்படி சொல்லிக்கீங்க நான் சொல்றேன் முடியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே தடவி கொடுத்தான் ஆஹா ஹாஹா அதுல எல்லாம் இன்பம் தடவை தடவை இன்பம் தடவி கொடுத்து பாருங்க முடி போச்சுன்னா சுமையே போச்சுங்க அதுக்கு எண்ணெயும் தேவையில்லை சீப்பும் தேவையில்லை விவகாரமே இல்லை சொட்டையானா என்ன வழுக்கையானா என்ன மொட்டை வச்சுக்கிட்டு அவங்க அதை சீவி சீவி விட்டு அப்படி கண்ணாடி முன்னால நின்று அப்படியே எப்படி இருக்கிறேன் அந்த டிரெஸ்ஸிங் டேபிள் முன்னால நின்று சீவரவங்களை பார்த்தா எனக்கு அதில் ஒரு இன்பம் நான் இது வரைக்கும் முடிவு வச்சதில்லை எப்போ ஒரே ஒரு தடவை வச்ச வச்ச உடனே எடுத்துட்டேன் அந்த உட்காந்து எங்கேயாவது மறைவா பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் ஏன்னா நம்ம தான் செய்யல அவங்க செய்யறதாவது பார்ப்போம் அப்படி விட்டு அப்புறம் கடைசி எல்லாம் செஞ்ச அப்புறம் அப்படி உள்ள கையை விட்டு இப்படி விழுதான் அது என்னன்னு தெரியல இதுக்கு சீவாமே இருந்திருக்கலாம் இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லையே சரி துணியால பல விதமான யாரோ ஒருவர் ரொம்ப காலத்துக்கு முன்னால சொன்னது ஞாபகம் மூணு வருஷத்துல நிம்மதி இருக்குன்னு சொன்னார் மூன்று காரியங்களில் நிம்மதி இருக்கு ஒன்னு சொன்னார் தலைமொட்டை ரெண்டாவது சொன்னார் தனிப்படுக்கை மூணாவது சொன்னார் தாயார்கை சாப்பாடு விவகாரமே இல்லை தலைமொட்டை தனிப்படுக்க தாயார்கை சாப்பாடு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியா இருக்கலாம் நிம்மதி என்பது வேறு சுகம் என்பது வேறு சுகம் இதுல இருக்காது ஆனா நிம்மதி இதுல இருக்கும் சுகம் அதுல இருக்கும் அதுல பிரச்சனையும் இருக்கும் என்னுடைய குடும்பங்கள் குடும்பங்களாக இல்லை என்று சொல்ல வருகிறேன் குழந்தைகளை வளர்ப்பது வளர்ப்பதாக இல்லை என்று சொல்ல வருகிறேன் குழந்தைகளை பிறந்தது முதல் கொண்டே தாய்மார்களை கவனமாக கேளுங்கள் குழந்தைகளை அல்லாஹோட நம்பிக்கை ஊட்டுங்கள் ஆகிரத்தோட நம்பிக்கை ஊட்டுங்கள் அல்லாஹ் இப்படி செஞ்ச சொர்க்கத்துல போடுவான்னு சொல்லுங்க பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இல்லா சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் மாஷா அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் ஏதாவது குழந்தை சொன்னா இன்ஷா இல்லா சொல்லி சொல்லிக் கொடுத்தோம் குழந்தைக்கு பூச்சாண்டின்னு சொல்லிக் கொடுக்கிறோம் இன்சா இல்லையே ஏன் சொல்லி கொடுக்கல சகோதரர்களையும் தாய்மார்களை மிகவும் கவனிக்க வேண்டியது நீங்கள் வீடுகளிலே அவசியம் இதை சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும் அப்படி பழகிய குழந்தை பெரிதானதற்கு பிறகு அவை மறக்காது என்பதிலே என்று சந்தேகம் இல்லை ஆனால் நாம் குழந்தைகளுக்கு உலக ஆசை விட்டு வளர்க்கிறோம் எனவே குடும்பத்திலேயும் பிரச்சனை கணவன் மனைவி கிடையாது பிரச்சனை அந்த பிரச்சனைகளின் காரணமாகத்தான் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலே ஷாபானு முகமது அகமதுடைய வழக்கு ஷாபானு முகமது அகமதுடைய வழக்கு ஷாபானுக்கு வயசு எண்பதுங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பதிமூணு ஷாபானு ஷாபான்னு கேட்ட உடனே நமக்கு பொதுவா பதிமூணு வயசு இருக்குது ஷாபானுக்கு வயசு எழுபதுக்கு மேல எண்பது கிட்ட அந்த காலத்துல தான் அந்தம்மா கேஸ் போட்டது அந்த கேஸும் பல வருஷங்களுக்கு பிறகுதான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துச்சு அந்த பின்னணியெல்லாம் நமக்கு தெரியாது எண்பத்தஞ்சுல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு செய்தித்தார் சந்திரசூட் தீர்ப்பு செய்தித்தார் அதாவது சிவில் சட்டம் அரசியல் சாசன சட்டத்திலே இருக்கிற நாற்பத்தி நாலாவது விதி நம்ம தலை விதி அது வந்துருச்சு அந்த நாற்பத்தி நாலாவது விதி அமல்படுத்தப்பட வேண்டியது இன்றைய காலத்தினுடைய தேவை என்று அன்று எண்பத்தி அஞ்சிலே அவர் தீர்ப்பு செய்து விட்டார் எங்க பிறந்துச்சது தலாக்கள் தான் பிறந்துச்சு இந்த நாட்டுக்கு அந்த பிரச்சனை உருவானது யூனிஃபார்ம் சிவில் கோடு பிரச்சனை உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் எனக்கு யாபம் இருக்கிறது எண்பத்தி அஞ்சுக்கு பிறகு பலாத்வாலா இங்கே வந்திருந்தார் பழனிக்கு அந்த ஒரு திரளிலே கூட்டம் நடந்தது நானும் அங்கே வந்திருந்தேன் அவர் அதை பற்றி விரிவாக பேசினார் ஒரு வகையிலே சந்தோஷப்பட வேண்டும் நாம் யூனிஃபார்மை யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி சரிய சட்டத்தை பற்றி வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இல்லைன்னா இன்னைக்கு ஆறு டிஎம்சி பத்து டிஎம்சி சொல்லிக்கோ டிஎம்சி என்னன்னு கேட்டா அது யாருக்கும் பேசக்கூடாது ஆறு டிஎம்சிங்க அவ்வளவுதான் திறந்தாச்சா திறந்தாச்சு விட்டாச்சா விட்டாச்சு அந்த டிஎம்சி என்னன்னு கேட்டா ரொம்ப பேருக்கு தெரியாது அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை இதே போல யூனிஃபார்ம் சிவில் கோட் அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது என்று சொல்ல தெரிந்ததே அந்த சந்திரசூடுக்கு நாம ரொம்ப சுக்ரியா செய்யணும் தேங்க்ஸ் சொல்லணும் ஆனா பொதுவா நான் நினைக்கிறது நம்ம கோமுக்கு தேங்க்ஸ் சொல்ற பழக்கமே இல்லை யாத்தாவது வழி கேட்டோம் யாத்தாவது போற போய்கிட்டு இருக்கிறவங்க கார்ல போய்கிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்க வழி கேட்டோம் சில பேர் பொழப்பு கட்டு நின்று நம்ம தேவைக்கு மேல இப்படியே நேரா போங்க ஒரு பாலம் வரும் அது ஏறுங்க பாலத்துல ஏறாம இறங்க முடியாதுங்கல்ல சரி ஏறித்தான் அப்படியே என்ன சொல்லுவாருங்க லெப்ட திரும்புங்க கையில காமிக்கிறாருங்க லெப்ட நமக்கு அப்படி சுத்தம் இந்த இந்த ஆள் நம்மளை விட்டா போதும் இருக்கோம் சில பேர் அப்படி சில பேர் சரியா வரையும் சொல்லுவாங்க சரி எல்லாம் வரி கேட்டுடும் வழி கேட்டுட்டு என்ன செய்யுங்க அவரை நாம ஒரு முறை அவர் நம்மள ஒரு முறை தேங்க்ஸ் சொல்லுங்க சுக்ரியா சொல்லுங்க இல்ல ஜசாக்கல்லா சொல்லுங்க ஹதீஸ்ல வந்திருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல நமக்கு உதவி செய்தா ஜசாக்கல்லா சொல்லணும் அது பொதுவா ஆனா வெளிநாடுகள்ல பல இடங்கள்ல பாத்துருக்கேன் சின்ன பையன் ரோட்ல போய்கிட்டு இருந்தார் ரோட்ல போனாலே அங்க பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் திரும்பி பார்த்துட்டு கார் வருதா பஸ் வருதா எல்லாம் பார்த்துட்டு வரலன்னா போவார் ஒரு கார் வந்துச்சு இவரும் போறார் நடக்கிறவங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் எப்பவுமே வாகனத்துக்கு போறவங்க சொல்லக்கூடாது எப்படி நடக்கிறான் பாத்தியா திமிரு நடக்கிறவனுக்கு அவன் என்ன சொல்லுவான் எப்படி ஓட்டுறான் பாத்தியா இவனுக்கு திமிரு இந்த நடக்கிறாலே வாகனத்துல போகும்போது நடக்கிறவனை திட்டுவான் இதே வாகனத்துல போனால் நடக்கும்போது வாகனத்துக்காரன் திட்டுவான் இவனே ரெண்டு நிலையிலும் ரெண்டு பேரும் திட்டுவான் இவன் சொல்லுவான் கார்ல போறாங்கிற திமிரு அவன் சொல்லுவான் நடந்து போறவன் ஓரமா போக கூடாது ஒழுங்கா அப்படி ஆக நியாயம் என்ன சொன்னா நடந்து போற ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு சின்ன பையன் பாதையை கடக்க போனார் கார் வந்துருச்சு காரை நிறுத்திட்டார் இவர் போனார் அந்த சின்ன பையன் திரும்பி டிரைவரை பார்த்து டிரைவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க நம்ம ஊர்ல என்ன செஞ்சா பயானெல்லாம் எல்லாம் கேட்ட பிறகு கூட சண்டைக்காரங்க மாதிரி எந்திரிச்சு போயிடுவாங்க அட ஒரு சந்தோஷமா பார்த்துட்டாவது போங்களாங்க பயானெல்லாம் கேட்பாங்க கடைசி எந்திரிச்சு நம்ம பாட்டுக்கு விற்கணும் வல்ல விரைச்சவனால நம்ம நிக்க வேண்டியதான் அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க சரி சும்மா பார்த்து விளங்குச்சுங்க செய்யறங்க என்னமாவது ஒண்ணு சந்தோஷங்க சலாம் அலைக்கும் ஒரு முசாபா அது இது அப்படி சில இடத்துல முசாபா செய்யறாங்க சில ஊர்ல முசாபா செஞ்சா அவசரமா ஒருத்த மேல ஒருத்த விழுந்து முசாபா செய்வாங்க என்னன்னா அவங்களுக்கு போற அவசரம் நம்மளுக்கு விட்டு முசாபாவும் செய்யணும் போகணும் வேணும் சில ஊர்கள்ல முசா ஒண்ணும் கிடையாதுங்க அவ்வாறு சண்டைக்காரங்க மாதிரி போயிருவாங்க சரி அப்பதான் அவசரமா போயிட்டு ராத்திரி பதினொன்னு ஆயிருச்சு இப்ப பாருங்க பத்து முப்பத்தி நாலு நேரம் ஆயிடுச்சு அதனால போயிட்டோம் நாளைக்கு எப்பாவது கண்டோம் ஹசரத் அந்த சரியத் மாநாடு நடந்துச்சுல்ல அப்போ வந்து அமானுல்லா ஹசரத் பேசுனாங்க அந்த வேலூர் பாக்கியா ஹசரத் பேசுனாங்க நல்லா இருந்துச்சு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒன்னும் சொல்லவே மாட்டாங்க அது என்ன தெரியல சில இடங்கள்ல பழக்கம் இருக்கு நல்ல விஷயங்கள் நான் இன்னைக்கு இந்த விஷயம் புதுசா கேட்டேன் நீங்க சொன்னீங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா பேசுறவருக்கு ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷப்படலாம் அதெல்லாம் நம்ம நாட்டுல பழக்கமே இல்லை பேச்சு கேட்டுட்டு அப்படியே போய் பின்னால போய் பேசிக்குவாங்களோ என்னவோ தெரியல என்ன பேசுவாங்களோ நன்றி சொல்ற பழக்கம் இல்லை ஜசா எல்லாத்த விட உயர்ந்தது ஜசாக்கள் சோ தாய்மார்களே நம்முடைய குழந்தைகளுக்கு பழக்கங்கள் என்னவா ஒண்ணு கொடுத்தீங்க நீங்களே கொடுத்தீங்க குழந்தைக்கு காசு கொடுத்தீங்க ஈத் அன்னைக்கு சாதாரண நாள்ல ஒரு ரூபா கொடுத்தோம் ரெண்டு ரூபா கொடுத்தோம் அஞ்சு ரூபா கொடுத்தோம் கொடுத்துட்டு குழந்தைக்கு சொல்லணும் வாங்கிட்டே இல்ல ஜசாக்கல்லா சொல்லு அல்ல உங்களுக்கு நல்ல கூலி தரட்டும் அப்படின்னு சொல்லி ஏன் தாய்மார்களே நம்முடைய குழந்தைகளை பழக்க கூடாது அதுக்கு பொட்டு வச்சு பழக்கிறீங்க பூ வச்சு பழக்கிறீங்க செருப்பு போட்டு பழக்கிறீங்க கவுன் போட்டு பழக்கிறீங்க மிடி போட்டு பழக்கிறீங்க நேத்து எங்க வீட்டுல ஒரு குழந்தை கேட்டா அந்த குழந்தை சொல்லிட்டு போச்சு இது இது வந்து என்னங்க என்ன பேருங்க என்னங்க சொல்லுங்க வரமாட்டேன் பைஜாமா அது போட்டா சுடிதார் சுடிதார் இது சுடிதாரு இது மிடி நான் போட்டிருக்கிறது அப்பதான் கேள்விப்பட்டேன் நான் சராரான்னு அது என்னங்க அது தெரியல பார்த்தா மேல ஒரு இது இருக்கு கீழே இருக்கு அதுக்கு பேர் ஷராராவும் அந்த குழந்தைக்கு ஷராரா என்று பெயர் சொல்லி பழக்கி இருக்கிற நீங்கள் அந்த குழந்தைக்கு இன்ஷா அல்லா மாஷா அல்லா இல்லா பிஸ்மில்லா அல்லா ஏன் சொல்லி பழக்கிற தாய்மார்களே நாமும் சொல்லலாம் குழந்தைக்கு சொல்லல எனவே நான் சொல்ல வருகிறேன் நம்முடைய குடும்பங்களே தீன் இல்லையானால் இந்த உலகத்திலே சரியத்தை நிலைநிறுத்த முடியாது யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை காரணம் நம்மிடத்தில் சரியத்திலே பலகீனத்தை உலகம் பார்க்கிறது ஆகையினால் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரலாமா என்று யோசிக்கிறது எனவே நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன் முஸ்லிம்களாகிய நாம் சரியத்தை விடாப்பிடியாக பிடித்து நடக்க வேண்டும் குடும்பத்திலே சரியத்திருக்க வேண்டும் பெண்களிலே சரியத்திருக்க வேண்டும் தாய்மார்களிலே சரியத்திருக்க வேண்டும் குழந்தைகளிலே சரியத்திருக்க வேண்டும் எதை செய்தாலும் மார்க்கப்படி செய்ய பழக்கப்படுத்த வேண்டும் தவிர மார்க்கத்திற்கு மாறான முரணான காரியங்களை வீடுகளிலே அனுமதிக்காதீர்கள் தாய்மார்களே கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் கொஞ்ச நேரம் நேரத்துக்கு சிரமமாக இருக்கும் தாய்மார்களே நம்ம எதிர்நோக்கி இருப்பது அல்லாஹ் அல்லாஹ் உண்டாக்கி உண்டாக்கி இருக்கிற அல்லாஹ் வைத்திருக்கிற ஆகரத்து நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது அங்கே போயாக வேண்டும் அல்லாஹுக்கு முன்னாலே நின்றாக வேண்டும் பதில் சொல்லியாக வேண்டும் இதை மறுக்க முடியாது இதை மறுதளிக்க முடியாது தட்டி முடியாது இதை விட்டு விடுதலை பெற முடியாது யோமயப்போ முன்னாசிலே ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீனுக்கு முன்னாலே நின்று தேர வேண்டும் அல்லாஹ் இடத்திலே நம்முடைய கணக்கெல்லாம் இருக்கிறது எனவே நம்முடைய நிக்கா நம்முடைய இபாதத் நம்முடைய வராசத் சொத்து பிரிக்கிறோமே இதெல்லாம் அல்ல குரான் சொன்னது நம்முடைய நிக்கா அல்ல குரான் சொன்னது நம்ம வாழ்க்கையுடைய ஏதோ சட்டம் அல்ல திருத்துறதுக்கு இந்த உலகத்துடைய சட்டங்கள் திருத்தப்படும் ஆனால் மார்க்க சட்டம் என்பது நம்முடைய சட்டம் அல்ல அல்லாஹருடைய சட்டம் எனவே அந்த சட்டம் திருத்தப்பட முடியாது எந்த காலத்திலும் முடியாது அதாவது நடைமுறைப்படிய முடியாது எங்களுடைய ஐதீகப்படிய முடியாது அல்லாஹனுடைய ஆணைப்படிய முடியாது எனவே அந்த நாற்பத்தி நாலு எடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நாட்டுக்கு கோரிக்கை சமர்ப்பித்துக் கொண்டு நம்முடைய சார்பாக நம்மை பொறுத்தவரை நாம் தீனின்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் மார்க்கத்தின்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு சகோதரர்களே தாய்மார்களே எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் அந்த முடிவு இறுதியாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே மிக பணிவன்போடு கேட்டுக்கொண்டு ஜமாத்துலமாவினரை மீண்டும் பாராட்டு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வழியாக இது அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன் வாகிருதாவானா அனில் ஹந்தையில்லாஹிரும்